திரு கைச்சினம் சுவாமி திரு கைச்சினநாதர் திருவடி போற்றி தேவி திரு வெள்வளை நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பரம் தையலோர் கூருடைய தன்மதி சேர் சென்ன மறைவிளங்கும் பா நல்ல விடம் மல்கும் கண்டத்த வெள்வளை ஓர் கூருடையா படம் மல்கும் பாம்பரையான் பற்றாதார் புறம் எரித்தான் புறம் எரித்தான் நடம் மல்கும் ஆடலினான் நான் மறைவோர் பாடலின கடம் மல்கும் மாவுரியான் உரை கோயில் கைச்சினமே கைச்சினமே விடம் மல்கு கண்டத்தான் உரை கோயில் கச்சினமே வெள்வளைவோர் கூருடையான் ஒரே கோயில் கச்சினமே படம் மல்கும் பாம்பறையான் ஒரே கோயில் கச்சினமே பற்றாதார் புறமெரித்தான் ஒரே கோயில் கச்சினமே நடம் மல்கும் ஆடலினான் ஒரே கோயில் கச்சினமே நான் மறை ஓர் பாடலினான் உரை கோயில் கச்சினமே கடம் மல்கும் மாவுரியான் உரை கோயில் கச்சினமே கச்சினமே கச்சினமே பாடலார் நான் மறையான் பைங்கொன்றை பாம்பினோடும் சுடலான் வெண்மதியம் துன்றும் கரந்தையொடும் ஆடலான் அங்கை அனல் ஏந்தி ஆடரவக்காடலான் மேவு உரை கோயில் கச்சினமே நான் மறையான் உரை கோயில் கச்சினமே ஆடலான் உரை கோயில் கச்சினமே காடலான் மேவி உரை கோயில் கச்சினமே கச்சினமே பண்டு அமரர் கூடிக் கடைந்த படுகடல் நஞ்சு உண்ட பிரான் நஞ்சு உண்ட பிரான் நஞ்சு உண்ட பிரான் பண்டு அமரர் கூடி கடைந்த படுகடல் நஞ்சு உண்ட பிரான் என்றும் இறஞ்சி நஞ்சு உண்ட பிரான் என்று இறஞ்சி உம்பர் தொழுது ஏத்த விண்டவர்கள் தொல்நகரம் மூன்று உடனே வெந்து அவிய கண்ட பிற மேவி உரை கோயில் கச்சினமே ஆ திருமேனியினான் வாழ்ந்து இலங்கும் வெண்ணீற்றான் மாதினை ஓர் கூருடைய சாய்ந்து அமரல் வேண்ட தடம் கடல் நஞ்சு உண்டு அனங்கை காய்ந்த பிரான் மேவி உரை கோயில் கச்சினமே அனங்கை காய்ந்த பிரான் மேவி உரை கோயில் கைச்சினமே கச்சினமே கைச்சினமே ஆ மங்கையோர் கூருடைய மன்னும் மறை பயின்றார் மங்கையோர் கூருடைய மன்னும் மறை பயின்றான் அங்கையோர் வெண்தலையான் அங்கையோர் வெண்தலையான் ஆடனவும் பூண்டுகந்தான் அங்கைவோர் போர் தலையான் ஆடரவம் பூண்டுகந்தான் திங்களோடு பாம்பணிந்த சீரையார் மேல் திங்களோடு பாம்பணிந்த சீரகர் மேல் கங்கையினான் மேவி உரை கங்கையினான் மேவி உரை கோயில் கைச்சினமே கங்கையினான் மேவி முறை கோயில் கைச்சினமே கைச்சினமே கைச்சினமே கைச்சினமே வரியறமே நாணாக வரியறவே நாணாக மான்வரையே வில்லாக எரிகணையால் முப்புறங்கள் எய்து உகந்தயம் பெருமான் உரை கோயில் கச்சினமே ததர பொறிச்சுடலை ஈமப்புறங்காட்டான் சுடலை ஈமப்புறங்காட்ட போர்த்ததோர் கரி உரியார் மேவி உரை கோயில் கச்சினமே கரி உரியார் மேவி உரை கோயில் கச்சினமே கச்சினமே போது உலவும் கொன்றை புனைந்தான் கொன்றை புனைந்தான் கொன்றை புனைந்தான் திருமுடிமேல் மாது உமையாள் அஞ்ச மலையெடுத்த மாளரக்கன் நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்று ஆடும் காதலினான் மேவு உரை கோயில் கச்சினமே கச்சினமே கொன்றை புனைந்தான் உரை கோயில் கச்சினமே ஆடும் காதலினான் மேவி உரை கோயில் கச்சினமே மண்ணினை முன் சென்று இறந்த மாலும் மலரவனும் எண்ணறியா வண்ணம் எரிவுருவம் ஆய பிரான் எரிவுருவம் ஆய பிரான் உரை கோயில் கச்சினமே பன்னிசையா பன்னிசையால் ஏற்றப்படுவான் உரை கோயில் கச்சினமே தன் நெற்றியின் மேல் கண்ணுடையான் நெற்றியின் மேல் கண்ணுடையான் கண்ணுடையான் மேவி உரை கோயில் கச்சினமே ததர ந தன்வயல் சூழ் காழி தமிழ்ஞான சம்பந்தன் தன்வயல் சூழ் காழி தமிழ்ஞான கற்பன் இசைய ஏத்தி பயிலைய இவை வந்த பின்னவராய்